திருச்சிற்றம்பலம் தலம் பாம்புரம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் சீரணி தீகள் தீரு மார்பில் வெண்ணூல திரிபுரமேரி செய்த செல்வர் வரணிவன முல்லை மங்கையோர் பங்கர் மான்மரியேந்திய மைந்தர் காரணிமணி திகழ் மிடருடையண் கண்ணல் கண்ணுதல் விண்ணபரேத்தும் பாரணி தீகள் தரு நான் மறையாளர் பாம்புரன் நன்னக ரே கொக்கிர கோடு கூவிளமத்த கொன்றையோடேரு கணி சடையர் அக்கினோடாமை பூண்டழக அனலது ஆடோ மெம்மடிகள் மிக்க நல்வேத வேள்வியொழெங்கு விண்ணவர் வீரை மலர் தூப பக்கம் பல்பூத பாடிடவருவார் பாம்புர நன்னகரே துன்னலினானடை யுடுத்ததன் மேலோர் சூரை நல்லறவது சூற்றி பின்னுவார் சடைகள் தாழவிட்டாடி பித்தராய் திரியும் எம் பெருமான் மன்னுமாமலர்கள் தூவிட நாளும் மாமலையாட்டியும் தாமும் பன்னு நான் மறைகள் பாடிட வருவார் பாம்புர நன்னகரே துஞ்சு நாள் துறந்து தோற்றமுமில்ல சுடர்விடு சோதியோ பெருமான் நஞ்சு சேர்கண்டோ உடைய என்னாதர் நள்ளிருள்ளடஞ்செய்யோ நம்ப மஞ்சு தோய் சோலை மாமகிலாட்ட மாளிகை தன் மேலேறி பஞ்சு சேர் மெல் நடீம் பாவையர் பயிலும் பாம்புர நன்னகரே நதியதன் நயலே நகுதலை மாலை நான் மதி சடை மேசை எண்ணிந்து கதியது வாக காளி முன் காண கனிடை நடஞ்செய்த கருத்தர் விதியது வழுவ வேதியர் வேள்வீர் செய்தவரோ தொல்லி பதியது வாக பாவையும் தாமும் பாம்புர நன்னகரே ஓதினன் குணவார் குணர்வுடையொருவர் ஒளி திகழ் திகழொருவம் சேர் ஒருவர் மாதினை இடமா வைத்த எவ்வள்ளல் மான்மரி ஏந்திய மைந்தர் ஆதினி அருளென்ற மரர்கள் பண்ணிய அலைகடல் கடைய அன்றெழுந்த பாதிவெண் பிறை சடை வைத்தயம் பரமர் பாம்புர நன்னகர் ரே மாலின கன்று சக்கர மீந்து மலரவர் கோருமுகம் ஒழித்து ஆலின் கீழரமோர் நால்வரு கருளி அதலது வாடும் எம்படிகள் காலனை காய்ந்து தம் கழலடியார் காமனை போடி ப வட நோக்கி பாலனு கருள்கள் செய்தயம்மடிகள் பாம்புர நன்னகரே விடைத்த வல்லரக்கன் வெற்பினை எடுக்க மெல்லிய திரு விரலூன்றி அடர்த்தவன் தன கன்றருள் செய்த அடிகள் அனலது ஆடும் எம் மண்ணல் மடக்கொடியவர்கள் வரும் புனலாட வந்திழியரிசிலின் கரை மேல் படப்பயிர் கொணர்ந்து பருவணி சிதரும் பாம்புற நன்னகரே கடிபடு கமல தயனோடு மாலு காதலோடடி மூடி தேட்ட செடிபடு வினைகள் தீர்த்தருள் செய்யோ தீவணரெம்முடை செல்வர் முடியுடை அமரர் முனிகணத்தவர்கள் முறை முறையடி பண்ணிந்தேத்த படியது வாக பாவையும் பாம்புர நன்னகரே குண்டர் சாக்கியரோ குணமிலாத்தாரூ குன்று வேட்டோடு கையர்த்தாமோ கண்டவாரூரைத்து கால்லிமீர் தொண்ணோ கையர்த்தமுள்ளவாரியார் வண்டு சேர்குழலி மலைமகள் நடுங்க வாரணபூரி செய்த போர்த்தார் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புற நன்னகரே பார்மலிந்தோங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புர நன்னகரே கார்மலிந்தழகார் கழனி சூழ்வாட கழுமல முதுபதி கபுணி நார்மலிந்தோங்கோ நான் மறைஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் சீர்மலிந்தழகார் செல்பமதோங்கி சிவனடி நண்ணுவர் தாமே சிவனடி நண்ணுவர் தாமே சுவாமி பாம்புரேஸ்வரர் அம்பாள் வண்டார் குழலி திருச்சிற்றம்பலம்